திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கோவலூர் வீரட்டம் திருச்சிற்றம்பலம் செத்தையேன் சிதம்பனாயேன் செடியனே நழுக்கு பாயும் பொத்தையே போற்றினாலும் புகலிடம் அறிய மாட்டேன் எத்தை நான் பற்றி நேர்கேன் இருளற நோக்கமாட்டாம் கொத்தையேன் செய்வதென்னேயே கோவல் வீரட்ட நீரே தலை சுமந்திருகை நாற்றி தரணிக்கே பொறையதாகி நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நித்தலும் ஐவர் வேண்டும் விலை கொடுத்தறுக்க மாட்டேன் வேண்டிற்றே வேண்டியெய்தேன் குலை கொள்மாங் கனிகள் சிந்தும் கோவல் வீரட்ட நீரே வழித்தலை படவு மாட்டேன் வைகலும் தூய்மை செய்து பழித்திலேன் பாசமற்ற சுற்று பரமனான் பரவ மாட்டேன் இழித்திலேன் பிறவி தன்னை எண்ணினைந்திருக்க மாட்டேன் கொழித்து வந்தலை குந்தெண்ணீர் கோவல் வீரட்ட நீரே சாற்றுவரைவர் வந்து சந்தித்த குடிமை வேண்டி காற்றுவர் கனல பேசி கண் செவி மூக்கு வாயுள் ஆற்றுவரலைந்து போனேன் ஆதியை அறிவொன்றின்றே கூற்றுவர் வாயிற்பட்டேன் கோவல் வீரட்ட நீரே தடுத்திலேனைவர் தம்மை தத் துவ துயர்வு நீர்மை படுத்திலேன் பரப்பு நோக்கி பன்மலர் பாதமுற்ற அடுத்திலேன் சிந்தை யார ஆர்வலி தன்பு திண்ணங் கொடுத்திலேன் கொடியவானான் கோவல் வீரட்ட நீரே மாச்செய்த குரம்பை தன்னை மண்ணிடை மயக்கமெய்து நாச்செய்து நாளும் ஐந்தும் நல்லன வாய்த்தல் வைத்து காச்செய்த காயந்தன்னுள் நித்தலும் மைவர் வந்து கோச்செய்து குமைக்கவாற்றேன் கோவல் வீரட்ட நீரே படைகள் போல் வினைகள் வந்து பற்றியன் பக்கல் நின்றும் பிடக்கிலாவாதலாலே விகிதனை விரும்பியேத்தும் இடையிலேனின் செய்கேன் நான் இறப்பவர் தங்கட்கென்றோ கொடையிலேன் கொள்வதே நான் கோபல் வீரட்ட நீரே பிச்சிலேன் பிறவி தன்னை பேதையேன் பிணக்கமென்னும் துச்சுளே அழுந்தி வீழ்ந்து துயரமே இடும்பை தன்னுள் அச்சனாயாதிமூர்த்தி கண்பனாய் வாழமாட்டா கொச்சையேன் செய்வதென்னே கோவல் வீரட்ட நீரே நிணத்திடையாக்கை பேணி நியமம் செய்திருக்க மாட்டேன் மனத்திடை ஆட்டம் பேசி மக்களே சூற்றமென்னும் கணத்திடையாட்டப்பட்டு காதலால் உன்னை பேணோ குணத்திடை வாழமாட்டேன் கோவல் வீரட்ட நீரே விரிகடல் இலங்கை கோனை வியன் கையிலாயத்தின் கீழ் இருபது தோளும் பத்து சிரங்களும் நெறிய ஒன்றே பரவிய பாடல் கேட்டு படை கொடு தருளி செய்தார் குறவோடு கோங்கு சூழ்ந்த கோவல் வீரட்டனாரே சுவாமி வீரட்டேசநாதர் அம்பாள் சிவானந்தவல்லி திருச்சிற்றம்பலம்